ஸ்தலம் சீர்காழி தோணிபுரம் சோழநாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி பேடையினோடும் ஒண்டரங்க இசை பாடும் அழியரசே ஒளிமதிய துண்டரங்க பூண்மார்பர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கற்கென்னிலைமை பரிந்தோரு கார்பகராயே ஏரி சுரவங்கழிக்கானல் இளங்குருகே என் பயலை அறிவுராதொழிவது பூ அறிவினை என் பயனன்றே செரி சிறார்பதம் ஓதும் திருத்தோணி புறத்துறையும் வெறி நிறார் மலர் கண்ணீ விதியற்கு விளம்பே பண்பழன கோட்டகத்து வாட்டமில்லா செஞ்சூட்டு கண்பகத்தின் வாரணமே கடுவினையினுரு பயலை செண்பகஞ்சேர் பொழில் புடை சூழ் திருத்தோணி புறத்துறையும் பண்பனுக்கென் பரிசுரைத்தால் பழியாம மொழிய ஏ காண்ட கைய செங்காலொன் கழினாராய் காதலார் பூண்ட கைய முலை மெலிந்து பயந்தாளென்றுள்வளர் சேண்ட கய மணிமாட திருத்தோணி புறத்துறையும் ஆண்ட கையார்கின்றே சென்றடியறிய உணர்த்தாயே பாரே எனையொரு கால் தொழுகின்றேன் பாங்கமைந்த காராரும் செழு நிறத்து பவள கார்கபோதகங்கள் தேராரும் நெடுவீதி திருத்தோணி புறத்துறையும் நீராரும் சடையாறு கென்னிலமை நிகழ்த்தீரே சேன்றெழுந்த மலர்கமலர் செஞ்சாலி கதிர் வீச வீன்றிருந்த அன்னங்கள் விண்ணோடு மண்மறைகள் தோற்றுவித்த திருத்தோணி புறத்தீசன் துளங்காத கூற்றுதைத்த திருவடியே கூடுமா கூறீரே முன்றில் வாய் மடல் பெண்ணை குரம்பை வாழ்மொயங்கு சிறை அன்றில் கால் பிரிவுரு நோய் அறியாதீர் மிக வல்லீர் தென்றலார் புகுந்துள்ளவும் திருத்தோணி புறத்துறையும் கொன்றை வார்ச்சடையார்கென் கூர்பயலை கூறீரே பானாறு மலர் சூத பல்லவங்களவை கோதி ஏனோர்க்கும் இனிதாக மொழியும் எழிலிளங்குயிலே தேனாரும் பொழில் புடை சூழ் திருத்தோணி புறத்தமரர் கோனாரை என்னிடத்தே வரொரு கார்கூபாயே நற்பதங்கள் மிக அறிவாய் நான் உன்னை வேண்டுகின்றேன் பொற்பமைந்த வாயலகேர் பூவை நல்லாய் போற்றுகின்றேன் சொற்பதஞ்சேர் மறையாளர் திருத்தோணி புறத்துறையம் வேற்பொலி தோல்விகிர்தனுக்கென் மெய்ப்பயலை விளம்பாயே சிறையாரும் மடக்கிளியே இங்கே வாதேனோடு பால் முறையாலே உணத்தருவேன் மொய்ப்பவளத்தொடு தரளந்துரையாரும் கடல் தோணி புரதீசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கற்பேசாயே போர் மிகுந்த வயல் தோணி புறத்துறையம் பூரி சடையங்கார் மிகுந்த கரை கண்ட திரையவனை வண் கமல தார் மிகுத்த வரை மார்பன் சம்பந்த நூரை செய்த சீர்மிகுத்த தமிழ் வல்லார் சிவலோகம் சேர்பரே சீர்மிகுத்த தமிழ் வல்லார் சிவலோகம் சேர்பரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்